بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو ليجمعنكم إلى يوم القيامة لا ريب فيه ومن أصدق من الله حديثا فما لكم في المنافقين فئتين والله أركسهم, أركسهم بما كسبوا أتريدون أن تخفوا من أضل الله ومن يضل الله فلن تجد له سبيلا صدق الله العلي العظيم கண்ணியமான சகோதரர்களே ஒரு விஷயத்த நான் சலாம் சொல்ற விஷயத்துல சென்ற வாரம் நான் கேட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரர் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு ஆலிமுடைய ஒரு கருத்தையும் அவர் இமெயில் பண்ணியிருந்தார் அதாவது ஷேக் யூசுஃபுல் கர்வாவினுடைய ஒரு நிலைப்பாடு பெண்களுக்கு சலாம் சொல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஷேக் யூசுஃபுல் கர்வாவியை பொறுத்த வரையில் ஒரு மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒத்தன்டிசிட்டியான ஒரு ஆளிமன்றத்தில் யாருக்கும் மாற்ற கருத்து கிடவில்லை ஆனாலும் அவர் மனிதன் என்ற விஷயத்திலேயும் யாருக்கும் மாற்று கருத்து கிடந்திருக்க மாட்டார் எனவே உளவாக்களுக்கு மத்தியில் அவருடைய எல்லா பத்துவாக்களும் எல்லா உளமாக்கள்கிட்டையும் எக்ஸப்ட் ஆனதல்ல அவருக்கு இந்த சொல்லி சில ஒரு ஆளும் அவருக்கு இந்த சொல்லி சில சொந்தமான கருத்து இருக்கிறோம் அதில் ஒரு கருத்தாகத்தான் இந்த கருத்தும் கருதப்படுகிறது இந்த கருத்து பெண்களோட அவங்களுக்கு சேக் ஹேண்ட் கை கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய கருத்து பின்னின காலத்துல அந்த பத்துவா விட்டு அவர் வாபஸ் வாங்கிட்டார் பின்னின காலத்துல அந்த பத்துவா விட்டு அவர் வாபஸ் வாங்கிட்டார் வாபஸ் வாங்கின பத்துவா யாருக்கும் தெரியாது ஆரம்பத்தில் கொடுத்த பத்துவா மட்டும்தான் தெரியும் தெரியும் அதனால ஒரு ஆளே ஒரு பத்துவாவை குறித்து போட்டு அந்த பத்துவாவிலிருந்து வாபஸ் வாங்குறதும் ஒரு பாதத்துத்தாங்க அது ஒரு முறை பாதத்து ஒவ்வொரு இமாம்கள் எடுத்துக்கொண்டா இமாம்களுக்கு ஒரே இல்ல பல சொற்கள் இருக்கலாம் பல கருத்துக்கள் பல கருத்துக்கள் இமாம் ஷாபியினுடைய நீங்க மதுகப்படுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா கவுலே பதீம் கவுலே ஜதீம் புதிய சொல்லு பழைய சொல்லு அதாவது பக்தாதுல இருக்கும் காலமெல்லாம் கொடுத்த பத்துவாக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அலா கவுல் பதீம் பதீமான சொல்லு சொல்லு அது பல அது அதாவது அது மாற்றப்பட்டு இருக்கிறது ஈராக்குக்கு மிஸ்ருக்கு போனதுக்கு பிறகு மிஸ்ரில் வச்சு கொடுத்த டிஃபரன்ஸ் ஆகுது அதனால அதுல யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டாம் அதுல யாருக்கும் மாற்ற கருத்து கடமில்லாத ஒன்றுதான் பெண்களுடைய விஷயத்தில் என்ன செய்வது சலாமோ பெண்களுடன் வச்சக்கூடிய சகவாசம் இருக்குது இதுல ஒரு விலகிக்கொள்ள வேண்டிய விஷயத்தான் இதுவரைக்கும் இதுவரைக்கும் நாங்க பெண்களோட வைக்கக்கூடிய சகவாசத்துல இஸ்லாத்தை இன்னும் சரியா பின்பற்றுறது மகரம் பெண்ற விஷயம் பெண்களுக்கு சலான் சொல்ற விஷயம் பெண்களுக்கு பெண்களுடைய பரிகாசம் செய்த விஷயம் இது சும்மா தானாக வார வாயாது அது எது எதாய் வாரதில்லை அது பழக்கப்பட்டது அதனால பெண்களுடைய விஷயத்தை பத்தி குரான் ரொம்ப எச்சரிக்கையா பேசிக்க ரொம்ப எச்சரிக்கை எங்களோட தீன் அங்கே வரணும் அந்த விஷயத்திற்கு விஷயத்திற்கு பெண்களுடைய விஷயத்திலையும் எங்களோட தீன் ஸ்ட்ராங் ஆகும் எங்களோட தீன் ஸ்ட்ராங் ஆகும் அதை கொண்டு வரதுக்குவே பெரிய ஜிஹாத் அது ஹிஜ்ரத் அதுக்கு பேர் ஹிஜ்ரத் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல பாம்பு சகோமேனும் கம்புடையாம படாது நீங்க மகரம் வேணும் குடும்பத்துடைய ரிலேஷன்ஷிப் உடையவும் கூடாது நீங்க மகரம் வேணும் குடும்பத்துடைய ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன செய்யக்கூடாது உடையவும் கூடாது கஷ்டமான விஷயம் பாம்பு சகோனம் என்ன செய்யக்கூடாது என் சரம்பட்டு எழுதிடக்கூடாது அப்பா சரம்பட்டுங்களா அசாய்க்குதே அசாவால பாம்படுத்தினீங்க பாம்பு செத்துச்சுது கம்புடைஞ்சா வேலையும் இல்லை பாம்பு சாம கம்புடைஞ்சி வேலையும் இல்லை பாம்பு சகோனம் கம்பி போடும் அதே மாதிரி தான் குடும்பங்களுக்கு மத்தியில மகரம் பேன்றது வாஜிப் கடமை சலாம் சொல்ல இயலாது கிரீட்டிங் பண்ண இயலாது அவங்க சலாம் சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்துல நழுகி போறதுதான் புத்திசாலித்தனம் ஹதீஸ்ல வந்திருக்குது அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாத ரெண்டு மனைவிமார் இருக்கிறாங்க ரெண்டு கண்ணும் தெரியாத சஹாபி வந்தாரு அவங்க திரும்பி புகழ்ல கேட்டாங்க ஏன் புகழ்லன்னு சொல்லி சொன்னாங்க குருடர் தானே சொன்னாங்க இன்னும் அவங்களோட ரெண்டு பேரை கண்ணும் குருடர் கேட்டாங்க யாரு சொல்லம்பாக அழகி சொல்ல எனவே இந்த நடைமுறைய வாழ்க்கையில ஏந்த மட்டும் அதுக்காக நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து யாரும் கடிதம் கொடுத்து விலகிடவும் வேணாம் உங்களோட ஆபீஸ்ல வந்து செய்வாங்க பெண்கள் இருக்கிறாங்க நீங்க வெளியே வந்துடுவீங்க என்றால் அது பெரிய குப்புரா பையன் கிடைச்சிக்கு என்ன குப்புரா பைக்கணும் நீங்க வெளியே வருவீங்க உங்களோட ஜோஸ்ல உங்களோட ஜோஸ்ல வெளியே வருவீங்க உங்களோட வீட்டுல உங்களோட மனைவிக்கு இருந்து ஜோசிங்கம் வரல அவன் நாளை பாப்பா என்ன இவர் வந்து தர வெளியே எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு என்ன சம்பளம் இல்லை இப்ப அது குஃபரா போயிட்டு அப்ப அந்த உள்ள பெண்களும் குழந்தைகளும் சரியத்துக்கு எதிராக பேச ஆரம்பிப்பாங்க சரியத்துக்கு எதிராக பேச ஆரம்பிப்பாங்க அதனால தான் அல்லாஹ் குரான் சொல்லிக்கிறான் ஒரு பேலன்ஸ் அல்லா வச்சிருக்கிறான் அந்த பேலன்ஸை கடைபிடிக்கும் ஒரு பேலன்ஸ் ஒன்று இருக்குது லைஃப்ல இதை கடைபிடிக்கும் ஹராத்தை விட்டு வெளியே வாங்கும் ஆனால் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அது நீங்க இன்வால்வ் ஆகிட்டீங்க இப்ப அந்த இடத்துல போயிட்டு இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதுக்கு வச்சுக்கோ அந்த இடத்துல இஸ்லாம் நான் ஒரு முஸ்லீம் இப்படித்தான் வாழுவேன் பாப்பா என்ன செய்ய எனக்கு ஒரு எக்ஸியூஸ் தாங்கோ எல்லாரும் சேர்ந்து போறாங்க யாழ்ப்பாணத்துக்கு ட்ரிப் எங்க ஆபீஸ்ல இருந்து போறாங்க எல்லாரும் பெண்ணே புகையில் மேலதான் அங்க எல்லாம் மிக்ஸ் நான் புகோணம் புகழ்லாட்டி எக்ஷன் எடுப்பாங்க போனா என்ன நடக்கும் இப்ப என்ன நடக்கும் சொல்லணுமா அது சொல்ல தேவையில்லை பெண்ண செய்யறது இப்ப நீங்க தான் பேலன்ஸ் ஆகிறது முடிவு செய்ய வேண்டிய விஷயம் நாம் இருக்கக்கூடிய காலம் பெண்களுடைய பித்தனா நிறைஞ்ச காலம் பெண்களுடைய பித்தனா நிறைஞ்ச காலம் எந்த அளவுக்கு பித்தனாண்டா அந்த பித்தனாவை என்னால் உங்களால சொல்ல முடியாது நாயகம் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல மௌத்தாக சொல்லி சொல்லிட்டு போனாங்க இந்த உண்மத்துக்கு நான் ஒரு பித்தனாவை விட்டுட்டு போறேன்டா அது பெண்களாகத்தான் இருக்க முடியும் எப்ப அந்த காலத்துல டெனிம் இருக்கவும் இல்லை ஷீட் டி shirts இருக்கும் இந்த காலம் நினைக்கல அப்படின்னு நீக்கல்ல அந்த காலத்துல சொன்னாங்க இப்படி அதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக பெரிய சோதனை இந்த சோதனை தான் ஒரு மனிதனுக்கு கண்ணை பாதுகாத்துக் கொள்ள ஏழுமெண்டா அவனுக்கு சுவர்க்கம் வாஜிபாகிடும் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள ஏழுமெண்டா சுவர்க்கம் வாஜிபாகிடும் இன்னைக்கு எப்படியா இந்த கண்ணை நீங்க ரோட்ல பாதுகாத்தாலும் எதுல பாதுகாக்கலாம் நெட்ல பாதுகாக்கலாம் மொபைல் போன்ல பாதுகாக்கலாம் இன்னைக்கு பாவம் ஆகிட்டு பாவம் ஈஸியாகிட்டது அதனால அல்லாஹத்துல கேட்டுக்கொண்டையா அல்லா لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله ஒரு நன்மையான காரியம் செய்யவும் அல்லாஹுடைய உதவி வேணும் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் அல்லாஹ் உதவி வேணும் அல்லாட உதவி வேணும் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லாட்டி ஷப்பான் உங்களை எங்க கொண்டே வைக்கும்னு தெரியாது உங்களுக்கே தெரியாது அல்லாஹ் ஷத்தானை பத்தி குரான் சொல்ல சொல்லி காட்டுறான் ஷேத்தான் வழிகெடுப்பான் ஷேத்தான் நீங்க பின்பற்ற வேண்டாம் சொல்லல ஷேத்தான பற்றி சொல்ல வலா தத்தவிழு குத்துவாத்து ஷேத்தான் ஷேத்தானுடைய என்னைக்குது ஸ்டேஜ் ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்லாம் கொண்டு போடவில்லை ஒரே அடியா இந்து நாங்க கொண்டு வரல என்ன செய்வான் ஸ்டெப் ஸ்டெப்பா முடியும் சில கட்டங்கள் அவன் எப்படிப்பட்ட மக்கார் என்றால் நல்லதை காட்டி பாவம் செய்யிருப்பான் எப்படி எப்படி நல்ல வட்டம் ஒரு வாலிபர் ஒரு வாலிபக்குள்ள பேரண்ட்ஸுக்கு உபே பண்றாரு இல்ல ஒன்றுமே செய்தார் இல்ல வாசி எல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு மாதிரியா இவரை தஸ்கீர் பண்ணார் ஜமாத்துல போறோம் இப்போ அப்ப நாற்பது நாளைக்கு விட்டு அனுப்பி வச்சுட்டாங்க ஜமாத்துல போற யாரு குடுகாரன் மத்த யாரு போத்தல்காராக்கள் ஜொப்பில்லாத ஆக்கள் போறாங்க வேற மூணாவது சேர்த்து யாரு அங்க போனா வந்துட்டாரு இப்ப ஷாத்தானுக்கு ஷாத்தான் இப்ப இவர் வருகிறது இது ஹராமான வேலை இது நபிமாறு செய்யல இது இது செய்யாதே என்று சொல்லி அவன் ஒரு நாள் முதல் வலியுறுத்துவாங்க இப்போ ஒரு நாள் இவர் என்ன செய்யறாரு தெரியுமா அந்த ஜமாத்தில் அமீர் சொல்றாரு இவர் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டு பதில தாலீம் வாசிக்கிறாங்க தாலீம் வாசிக்கக்குள்ள அந்த தாலீம்ல வருவது பேரண்ட்ஸுடைய பவாய் நீங்க பேரண்ட்ஸ் எப்படி ஒபே பண்ணணும் பேரண்ட்ஸை எப்படி நீங்க பேரண்ட்ஸுடைய பேச்சு எப்படி மதிக்கணும் இந்த ஹதீஸ் எல்லாம் வாசிக்கப்படுது இவன் விம்மி விம்மி ஆளுகிறான் யாரு இந்த இல்ல அப்படியே சவாயு சதக்காத்துல பெற்றோருக்கு நீங்க என்ன செய்யணும் பெற்றோருடைய கடமை என்ன பெற்றோருடைய ஹக் என்ன சில கட்டங்கள்ல பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கடமை அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை செல்லம் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமையை விடவும் சில கட்டங்களில் டிகிரி மேல வைக்கணும் உதாரணமா வச்சுக்கோங்க இப்ப இருக்கிறாங்க உல்லாஹி சல்லா சொல்லுவாங்க எங்க இருக்கிறாங்க பூமியில உதாரணமா மதினால இருக்கிறாங்க உங்களோட உண்மை இங்க இருக்கிறான் ஆனா தனிய உண்மை நபியை கொண்டு ஈமான் கொள்றதுதான் வாஜிபே அல்லாம நபிய பார்க்கறது உங்களுக்கு வாஜிபல்ல அது பிளஸ் ஆனா உமாவை பார்க்கறது உமாவை வைக்கிறது இபாதத் சம் டிகிரியில உம்மத கடமை நபிய பார்க்க கூடாது நபிய பார்க்க எல்லாம் வாசிக்கப்படுகிறது இவன் அழுகுதான் இப்ப ஜமாத்த எல்லாம் தாலி முடிஞ்ச உடனே வந்தான் அமித் சாப்பிட்ட அமித் சாப் என்ன மன்னிச்சுக்கோங்க நாற்பது நாளைக்கு தான் வந்தேன் எனக்கு நாலு நாளையில எனக்கு ஈக்கியதா போயிட்டுது என் உம்மட ஞாபகம் எனக்கு நான் உமக்கு இப்படி எல்லாம் சிந்திக்கிறேன் உமக்கு இப்படி எல்லாம் துரோகம் சிந்திக்கிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கோன்னு சொல்லி இவன் கெங்கினாரு கலர்னாரு சரி பொங்க வாப்பா அனுப்பி வச்சார் எங்க கூட்டுக்கு வந்தார் உம்மக்கு ஹிதுமத் பாப்பாக்கு ஹிதுமத் சும்மா அப்படி அப்படித்தான் ஈக்காரு எது வரைக்கும் நீக்கும் இது இந்த நாலு நாளையிட பேட்டரி சார்ஜ் ஆகிக்குது அது வரைக்கும் தான் இது வரைக்கும் நாலு நாளோட பற்றி சார்ஜ் ஆகிட்டு அது வரைக்கணும் அதோட என்னாச்சு இது பெரிய மண்ட குத்தலியா இந்த ரெண்டு பேர் வேண்டிய இதுக்கு பெரிய திறப்பாயிட்டாங்க எனக்கு என்ஜாய் பண்ணேரா ஒன்றும் செய்யலா மறுபக்கம் சாத்தான் நல்லதை காட்டியும் பாவத்தில் கொண்டு வைக்கும் நல்லதை காட்டும் இப்ப அடே நாலு நாள்ல வந்து நீ இதை படிச்சு கொண்டாய் பழுகுறாய் நாளைக்கு இன்னமுள்ள படிச்சு கொள்வாய் இன்னமுள்ள படிச்சு கொள்வாய் இன்னமுள்ள படிச்சு கொள்வாய் நாற்பது நாள்ல படிச்சு நீ என்ன என்ன ஆயிடுவ எனக்கு இடமே இல்லா போயிட்டுருவேன் எனக்கு இடமே இல்லா போயிட்டு அண்ணா குரான் சொல்றான் ஷத்தான பின்பற்ற வாரம் என்று சொல்லல அல்லாஹ் குரான் சொல்றான் வல தத்தவிடைய எட்டுக்கள் ஸ்டேஜ் அதாவது ஸ்டெப்ஸ் நீங்க இதை பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக வருவான் ஒரு நாளும் சொல்ல மாட்டான் குருவடிக்க சொல்லி நூறடிக்கு போறீங்க குடுப்பாரிங்கோடு சொல்ல மாட்டான் அல்லது ட்ரிங்க் கூட சொல்ல மாட்டாங்க சொல்லுவார் சரியான கூடுதலாய்க்குது ஒரு சிக்ரேட் குடிக்கும் என்ன பிடிக்கும் சிக்ரேட் குடிக்கும் சும்மா எதுக்கு கூதலுக்கு எதுக்கு கூதலுக்கு இது முதல் ஸ்டேஜ் இது முதல் நீங்க கேளுங்களா போய் யாரு சரி யாரு சரி யாரு சரி கேள்வி கேளுங்க உனக்கு ஒரு எஃப்ஐஆர் ஒன்றிக்குதானே இந்த எஃப்ஐஆர் எப்படி ஆரம்பிச்சு சொல்லுங்க கேளுங்க இந்த எஃப்ஐஆர் எப்படி ஆரம்பிச்சு இன்றைக்கு போய் சொல்றாரு இந்த உம்ம வாப்ப வானம் என்றால் நான் நிக்காம செய்வேன் உம்ம வாப்பா வானம் என்றால் நான் திருமணத்தை செஞ்சே தீருவேன் எனக்கு யாரும் எனக்கு அவத்தான் வேணும் என்று கடைபிடிச்சான் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவன்கிட்ட கேளுங்க பாப்போம் நீ எப்படி வாப்பா இந்த இடத்து இந்த எஃப்ஐஆர் எப்படி செஞ்சு ஆரம்பிச்சான்னு சொல்லு சொல்லுவான் இல்ல எனக்கு எந்த விதமான இன்டென்ஷனும் இருக்கல நான் சும்மா அவ கண்டேன் பேச நினைச்சிட்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டேன் என்ன சொன்னேன் பேசினேன் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி பில்டப் ஆகி வந்து இன்றைக்கு எப்படி ஆகிட்டுனா இந்த உமாவா அப்பாவோட மேலாயிட்டுது ஷர்பாண்ட ஹுத்துவாக்குது இது ஷர்பாண்ட ஹுத்துவாக்கு அன்றைக்கு சும்மாவான ஒரு பெஸ்ட்ல கண்ட உடனே இவர் முகத்தை திருப்பிக் கொண்டுலா அவ்வளவலா கூவற்ற இதுவும் ஒரு ஷாப்பான் தான் என்ற கண்டு கொண்டு வந்திக்கிண்டு முகத்தை மறுபக்கம் திருப்பி இருப்பார் என்றிருந்தால் இன்றைக்கு இந்த நிலைக்கு ஆளாகிக்க மாட்டார் உலகத்தில் யாருமே ஒரு பாவியாக மாறுறதில்லை டிரெக்டா போயிட்டு இந்த பாவத்தை செய்தில்லை என்ன செய்வாங்க தெரியுமா கீழே இருந்து மேல போவாங்க இங்கிருந்து டிகிரி டிகிரி சேருவாங்க யார கேட்டாலும் பேர்ல யார கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க நான் இந்த பிள்ளையை இப்படித்தான் என் உமா அப்ப வானம் என்றாலும் குடும்பம் வானம் என்றாலும் என் குடும்பத்திலே மானம் மரியாதை போனாலும் சரி நான் முடிப்பேன் என்ற நீயத்தில் யாரும் எஃப்ஆர் வைக்கல எஃப்ஆருடைய ஆரம்பம் என்ன ஜஸ்ட் ஒரு டச் அல்லது ஒரு சக் அல்லது ஒரு எஸ்எம்எஸ் அல்லது என்ன ஒரு பேட்டியாக ஒரு செய்தி இன்னைக்கு சில இடங்களை பார்த்தா சில மிஸ் என்ன போல் மிஸ் அவ அடித்த மிஸ் வந்துச்சு இது கவர பேசினாரு நீங்களா என்ன அல்லா குரான்ல சொல்றான் சத்தான பின்பற்றாதுன்னு சொல்லல இஷ்டம் செய்யுது ஒவ்வொரு படிப்படியாக உங்களை கொண்டு அல்லா இல்லைன்னு நடத்துற அல்லா இல்லாத அப்படி எத்தனையோ பேர் அல்லா இல்லாத முஸ்லீமாக பிறந்து காதலா ஒத்தாட்டாங்க முஸ்லீமாக பிறந்து சேஜில கல்யாணம் நடக்குது சேஜில குரான் சொல்லுது சத்தானுடைய ஆரம்ப கட்டத்திலே நீங்க ஜாக்கிரதையாக இருந்து கொண்டோ நல்லத காட்டியும் கருதியை கொண்டு சேர்ப்பார் அதனால மிக ரத்தமா சொல்றேன் இந்த சபையில் இருக்கக்கூடிய அதிகமான பேர் வாலிபர் இருக்கிறீங்க மிக இறக்கமா சொல்றேன் இதுல ரொம்ப கவனமாக இருக்கும் ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமாக இது பொருளாத டேஞ்சர் ஏரியா இருக்குது பெண்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் நுழைவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் எங்க இருக்கிற இடத்துக்கு பெண்கள் இருக்கிறதுக்கு இடத்துக்கு ஒரு சஹாபி கேட்டாரு ஒரு சஹாபி கையை தூய் கேட்டார் யார் சூழல்வா அல் ஹமோ யாரு ஹமுண்டா யாரு அரபுல ஹமுன்னு சொன்னா கருத்து உங்களோட ஒய்ஃப்ல சிஸ்டர்ஸ் யாரு மைனி அல்லது மாமீத மகன் யாரு மைனி மாமீத மகளோட முறப்பொழுடுவோமே அவங்க அந்த புகையுமா அவங்களோட வீட்டுக்கு சும்மா எதுக்கு கஷுவலா கைத்து வாரு நல்ல வார்த்தை என்ன வார்த்தை கஷுவல் அல்ல என்ன சும்மா போரிங் ஆயிட்டு கைத்து வந்தேன் கேட்டாங்க புகையிலுமா யார சூழ்ந்தான்னு சொல்லி நம்ம நீங்க அங்க போனா மௌத்தாகித்தான் வெளியே வருவீங்க எதாய் வருவீங்க மௌத்தாகித்தான் வெளியே வருவீங்க ஒரு முஸ்லிம் நூற்றுக்கு நூறு முஸ்லீம்கள் டொமினேட் பண்ணி வாழக்கூடிய ஒரு ஊருடைய ஸ்டெட்டிக்ஸ் ஒன்று வந்திருக்கு இப்ப இப்ப வந்திருக்கு கைகைக்கு அந்த ஸ்டேட்டுக்கு என்ன சொல்லுதுண்டா அந்த வில்லேஜ் அந்த அந்த ஊர் உள்ளுக்கு Muslim hundred percent dominate by Muslim sir அந்த ஊர் உள்ளுக்கு வித்தின் த ஹவுஸ் ஏண்டா கலாச்சாரம் என்னன்னு சொன்னா ஒரே வீட்டுள்ளுக்கு வாழ் மாப்பிள்ள பொண்ணுட்டு போற கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் மாப்பிள்ளை ரெண்டு போற கலாச்சாரம் பொண்ணு விட்டு போற கலாச்சாரம் அப்படி கலாச்சாரம் எங்கெங்க இருக்கிறது நீங்க நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒன்றைக்குது பொண்ணை கொண்டாவது மாப்பிள்ள ஒன்று இதுதான் ரியல் இதுதான் ஒழுங்கான போவேன் இன்னும் ஒன்றைக்குது ரெஸ்டாரண்ட்ஸ்லயே பயிற்சி அங்க நினைச்சிருது அங்க செட்டில் எங்க செட்டிலாருது எங்க செட்டிலாருது ஆறுது மாமியுங்க செட்டில் மாமியத்துக்கு போன அவங்களோட மனைவி மட்டுமல்ல அங்குள்ள பொம்புளப்புள்ள அஞ்சு மைனிமார் இருப்பாங்க மூத்த வச்சான் ரெண்டாவது மச்சான் மாஷா அல்லா பயணி பாரதம் கொஞ்சம் வருவாங்க மனுஷன் இஸ்லாம் என்ன சொல்லிட்டு இல்ல அது கூடாது அங்க நீ போனா நீ மௌத்தாகித்தான் வருவாய் இன்றைக்கு விக்கிந்த பெமிலி நடக்கக்கூடிய தினா ரோட்டுக்கு வாரில்ல விக்கிந்த பெமிலி நடக்கக்கூடிய தினா ரோட்டுக்கு வாரில்ல இந்த தினாவுடைய பெர்சன்டேஜ் இன்றைக்கு அந்த ஊருடைய இஷ்டத்துக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா பேர் குறிப்பிட்டு சொல்லலாம் இருநூறு பேருக்கு மேல இந்த தினா விடுபடுறாங்க இருநூறு பேருக்கு மேல ஜினாவா ஜினா எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்றா பெண்களுடைய சகவாசம் வைக்கிறது பொல்லாத பொல்லாத நான் எப்படித்தான் இந்த எஸ்எல்பிசியில பெண்கள் பேசுறாங்க இவங்க பயம் பண்றாங்க என்றது எனக்கு நான் விளங்குதில்லை தொழுகையில உள்ள இமாம் ஒரு தவறு செய்வார் என்றிருந்தால் அவரை திருத்தத்துக்கும் சுபகானல்லா என்று சொல்லாதே என்று சொன்ன மார்க்கத்தில் நாங்கள் யாரு பள்ளி ஹல்ல முஸ்லீமோடு தொழிக்கிறாரு அவர் மனிதர் தானே அவர் மௌல ஹல்வத் பின்னுக்குள்ளவங்க லேடிஸ் பின்னுக்குள்ளவங்க ஜென்ஸ் இன்னைக்கு ஜென்ஸுக்கும் என்ன செய்யணும்னு தெரியாது ஹதரத் மிஸ்டேக் விட்டா என்ன செய்யணும்னு முழுசா புள்ளாகிறதுக்கும் தெரியும் ஒன்று தெரியாதனம் இல்ல தெரியும் ஆனா கொஞ்சம் பயம் சந்தேகம் ஹசரத் செய்யற மிஸ்டேக்கோ நான் செய்யற மிஸ்டேக்கோ தெரியாது சுபகானத்தாடு கற்றுக்கொள்ள கொஞ்சம் பயம் என்ன பயம் என்ன பயம் ஹசரத் மிஸ்டேக் விட்டாலும் நான் மிஸ்டேக் விட்டேனா இந்த பயம் இமாம திருத்தும்ப சுபகானந்தா என்று சொல்லி சொல்லி சுபகானந்தா இமாம திருத்துவோம் சொன்னாங்க இதா இமாமுக்கு என்ன சரி மிஸ்டேக் ஏற்பட்ட அவர் மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் ஹலத் ரசூலுல்லாஹி சல்லாஹு சொல்லம் ஒரு நாள் வந்து தக்பீர் கட்டினாங்க அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டித்தாங்க அப்பா நான் ஏன் சொல்றேன் அவர் இமாம் தவறு செஞ்சா அதை கிரிட்டிசைஸ் பண்ணவானா அதை பாசிட்டிவா பாருங்க அவர் மனிதர் மறக்கல்ல அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டித்தாங்க தக்பீர் கட்டின நபி தக்பீரை விட்டுட்டு போயிட்டாங்க முழு சஹாபாக்கள் நின்று நிற்கிறாங்க சப்புல நிற்கிறாங்க முழு பேரும் நபி சொல்லாம் வாஷ்ரூமுக்கு போயிட்டு ஜனாபத்துடைய குளிப்பை குளிச்சு கொண்டு வந்து சப்புல நிற்கிறாங்க தலையில தண்ணி கொத்துது என்ன என்ன தண்ணி சொன்னாங்க ஜனாபத்துடைய குளிப்பை குளிக்க மறந்துட்டேன் யாருக்கு மறந்து சர்தார் ஆலம் தாஜில் மதீனா முகமது அப்ப நீங்க கேட்கலும் எப்படி வந்து தப்பீர் கட்டுவாங்க இமாம் முசல்லி நிற்கிறாங்க இது ஒரு மசாலா இது மசாலத்தில் பினா சொல்லி தொழுகையை எந்த இடத்தில் விட்டோ அந்த இடத்தில் இருந்தே மறுவா கட்டி எழுப்புறது ஆரம்பிக்கிறது இது ஹனவி மதுகபில் ஒரு மசாயில் இருக்கு அதிசயம் இருக்குது அது கூடும் கூடாது சென்ற கருத்தலம் இருக்குது எனவே யாரும் கன்ஃபியூஸ் ஆக வாரம் ஹசரத் குறிக்க போன போனா மாறிட்டாங்களே என்ற பிரச்சனை தான் வரும் அதனால இது ஆரம்பத்தில் இருந்த ஒரு சட்டம் அப்படி நடந்தா என்ன செய்யலாம் ஒரு ஆளுக்கு இப்பயும் கூட அனிமதிகள் இருக்குது ஹதீசும் இருக்குது என்ன ரெண்டாவது காற்றுல வச்சு காத்து போயிட்டு ரெண்டாவது காற்றுல வச்சு ஒதுவும் இப்ப என்ன செய்யலாம்டா அவர் அப்படியே பின்னுக்கு போறத இந்த பள்ளியில அப்படியே பின்னுக்கு போறது பின்னுக்கு பின்னுக்கு பின்னுக்கு பின்னுக்கு பயிற்சி அப்படியே ஊச்சி ரெங்க எங்க கைவிழாவுடைய விஷயத்தை திருப்பாம ஊச்சிட்டு செஞ்சுட்டு அங்கிருந்து என்ன செய்யலாம் ஒரு தொழுகையை கம்ப்ளீட் பண்ணிடும் சாமி மதம் கூட இருக்குது நீங்க சபாபு செய்றீங்க ஏழு ரவுண்ட் சபாபு செய்யணும் நாலாவது ரவுண்ட்ல வச்சு என்னாச்சு ஒரு முடிஞ்சிட்டு நீங்க மறுவரை தொழில் செஞ்சு கொண்டு வந்து மறுவ ஏழு சுத்த தேவையில்லை எகின நாலுல இருந்தவர்களுக்கு ஆரம்பிச்சேலும் மறுவ நாலு அஞ்சு ஆறு ஏழு தான் மறு ஒன்றுல இருந்து வரவில்லை அப்ப நபி சொல்லா செல்லம் ஒரு நாள் முகருடைய குழுவை தெரிவிச்சாங்க சல்லா செல்லம் ரெண்டாவது காட்டுல சலாம் கொடுத்துட்டாங்க அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லா யாரும் சலாம் கொடுப்பேன் அதற்கு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் மூணு பேருக்கும் ஆச்சரியம் அபுபக்கர் அத்தரம் கேட்கல கடைசியாக ஒரு சஹாபி அவருடைய கை கட்ட அவருக்கு சொல்றது எதை அவரோட ரெண்டு கையும் நோமல் இருக்கக்கூடிய அளவோட கட்ட கேட்டாரா கேட்டாராம் அப்புசிரத்தி சொலா அண்ண செய்த யார் சொல்லுமா தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா சொன்னாங்க தொழுகை சுருக்கப்படவும் இல்லை நான் மறக்கவும் இல்லைன்னாங்க சொன்னாங்க இல்ல பலா யார சூழல் யார சூழல் அப்படி இருந்தா நீங்க மறந்துட்டீங்க நீங்க ரெண்டரை காட்ட சொல்வீங்க சுபானந்தா மனது யாருக்கும் வரையிலும் மனிதன் ஹியூமன் ஹியூமன் இமாமுக்கு என்ன சரி ஒன்று நடந்தா பின்னுக்குள்ளவங்க ஆண்களாக இருப்பாங்க என்றிருந்தால் முசல்லிகள் ஆண்களாக இருப்பாங்க என்றிருந்தால் இமாம திருத்தம் சுகானந்தா என்று சொன்னேன் சொல்லி போட்டு சொன்னாங்க தப்பி தவறி பெண்கள் பின்னுக்கு இருக்கிறாங்க தலாவிய தொழுகையில பெண்ணால் தொடக்குள்ள அல்லது அங்கே தொழுக பெண்களுக்கு நடக்குது இமாம் சாப் பதவிக்கிறாரு பின்னுக்குள்ள பாத்திமா தாத்தா சுபகாரா இமாமுடைய எங்க யோசனையெல்லாம் எல்லாம் மறுவட்டம் வைத்திருக்கிறார் எவ்வளவு அழகான வாய்ஸ் சொன்னாங்க நீங்க சுகாரல்லா செல்ல பைத்திரவானதாப்பா நீங்க என்ன செய்யும் நீங்க கைய தட்டுங்கோ உங்களோட சுபகானல்லா கூட ஆபத்து சுபகானல்லா ஆபத்துன்னு சொன்னா புகாரி சரிவு வாசிக்கணுமாவாப்பா பெண்களுக்கு இது என்ன உலகம் என்று எனக்கு விளங்குதில்லை என்ன சரியத்தின் விளங்குதில்லை தொழுகத்தான் உங்களோட உங்களோட லைஃப்ல உங்களோட லைஃபுக்குரிய தொழுகத்தான் உங்களோட லைஃபுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் நீ படித்தான் வாழணும் எனக்கு விளங்குதில்லை அல்லாஹ் ஒரு விளக்கத்தை நசீவாக்கட்டும் இந்த சமூகத்தினுடைய பெண்களுக்கு சமூகத்துடைய பெண்கள் குரல் வாய்ஸ் இருக்கிறேன் பொருளாது டேஞ்சர் இது டேஞ்சர் அல்லா குரான்ல நவீனுடைய மனைமார பார்த்தே ஓடல் போட்டிக்கிறான் உங்களோட வயசு ரொம்ப கவனம் உங்களோட வயசு ரொம்ப கவனம் என்ன சில கட்டங்கள்ல சில கட்டங்கள் நடக்கிறது சொல்றேன் சில கட்டங்கள்ல சில ஆட்கள் சொல்லுவாங்க நான் ஒரு போராட்டம் போட்டேன் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டுக்கொண்டே இருந்தேன் தைத்து பார்த்தேன் மொர கட்டண்ட அவ்வளவு அழகில்லை நான் கலக்கி உண்மையை சொல்றேன் நடக்கிற ஹிஸ்டரியை சொல்றது நடக்கிற ஹிஸ்டரியை சொல்றேன் சிரிக்க செல்லல அல்லாஹ் குரான் சொல்றான் நீங்க பேசக்குள்ள நெல்லினமான மெல்லினமான குரல்ல பேச வேண்டாம் யாரை பார்த்து சொல்றாங்க தாஜுல் மதீனா சல்லாஹுடைய மனைமான பார்த்தேன் ஸ்பெசிபிக்லி அவங்களுக்கு வந்த ஆயத்து அவங்களுக்கு இறங்கப்பட்ட ஆயத்து எனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆவதில்லை இது எப்படித்தான் இந்த பெண்கள் இந்த இந்த இந்த இதுல பேச்சு மார்க்கம் என்ற துறையில மார்க்கம் என்ற பேர்ல இதை கேட்கறது கூடுமா கூடாதான்னு கேட்டா நான் தான் சொல்றது கேட்கறதும் கூடாது நல்லதை செய்ய நல்ல வழி என்ன என்ன வழி நல்லதை செய்ய சொன்னால் நான் சேவிங் அக்கௌண்ட்ல காசு போட்டிருக்கிறேன் எனக்கு இல்ல என் சர்பிளஸ் ஃபண்ட்ஸ் நான் சேவிங் அக்கௌண்ட்ல போட்டு ஒரு ஷான் அடுக்கிறதுல நான் மக்களுக்கு தான் கொடுக்கிறேன் நான் சொன்னேன் நீங்க வா வாப்பா நல்லது செய்ய நல்ல முறை இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குது நீ வட்டி வாங்கி சதக்கா கொடுத்தாரு என்ன இல்ல வட்டி வாங்கி சதக்கா இல்ல ஒன்ன முந்தி நீ பாதுகாத்துப்போம் நான் வட்டி வாங்குற சதக்கா கொடுக்கறது இல்ல நீ முந்தியவன பாதுகாத்து இதுதான் லோ இதுதான் லோ அதுக்கு பிறகுதான் மட்டும் எனவே இரக்கமா சொல்றேன் வாலிப சமூகமே வாலிபர்களே நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட என்வாரன்மெண்ட் உருவாக்குறதுக்கு முந்தி உங்களோட பர்சனல் லைஃப்ல உங்களோட ஊட்டுடைய லைஃப்ல உங்களோட குடும்ப வாழ்க்கையில இதை நீங்க கொஞ்சம் பேக்கியா பண்ணுங்கோ கன்சிடர் பண்ணுங்கோ எங்கட வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல இது எப்படி எங்களுக்கு பில்டப் பண்ணேலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணேலும் இந்த விஷயங்களை பத்தி குரான் ஏராளமாக பேசியிருக்குது இதை கொஞ்சம் முதாக்கரா செய்யுங்கோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் நாங்க எவ்வளவு தான் பேசினாலும் எவ்வளவு தான் மார்க்கத்தை கழிச்சாலும் இதுல நாங்க டெவலப் பண்ணி எங்களை டெவலப் பண்ண இல்லைன்னு இருந்தால் நாங்க வீக் நாங்க தவறு நாங்க எந்த இடத்தை அடைய போறோமோ அந்த இடத்தை ஒரு நாளும் அச்சீவ் பண்ண மாட்டோம் என்றது நிச்சயம் இது நிச்சயம் இது சத்தியம் எனவே அதே நேரத்தில் பெண்கள் இருக்கிறார்களே அவங்களுடைய சுபாவம் இயக்க அப்படித்தான் அல்ல அப்படியே தான் படைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படியே தான் படைச்சு வச்சிருக்கோம் எனவே இவ்வளோ இந்த சப்ஜெக்ட்ல போதும் நினைச்சிறேன் எனவே ஷேப்பான் இருக்கிறானே அவனுடைய வந்துட்டு ரொம்ப பொல்லாதது எங்களை எங்க கொண்டு மாட்டுவான்னு எங்களுக்கு என்ன செய்ய மாட்டாது தெரிய மாட்டாது அதான் என்ன செய்வாரு இவர் நோயாளிக்கு போனால் சிக்கலை பிடிச்சாரு கூதலைத்தான் பிடிச்சார் கூதலுக்கு அங்கிருந்து வரக்குள்ள அது கொஞ்சம் டேஸ்ட் ஆயிட்டு எங்கிட்டு வரக்குள்ள அங்கிட்டு வரக்குள்ள கொஞ்சம் டேஸ்ட் அப்ப ஒரு நாளை கொண்டு ஆரம்பிச்சாரு சும்மா நைட்ல சும்மா இருக்கு வைபோட கொஞ்சம் பழவி கொண்டா ரெண்டு வைபோட கொஞ்சம் பழவி கொண்டா இருக்கு அப்ப ரெண்டு இப்படிதான் ஆரம்பிக்கும் கடைசிக்கு பார்த்தா பண்டல் சிறப்புல தேவைப்படும் அதனால தயவு செஞ்சு ஷாத்தானுக்கு ஒவ்வொரு தரம் இருக்குது படிப்படியாகத்தான் கொண்டு போய் சேர்ப்பான் எனவே அல்லாஹ் குரான்ல இதை மிக விளங்கப்படுத்துறான் ஜெய்யன் அழகும் ஷேப்பான் விநாயகர் எப்பயுமே ஷேப்பான் பழக்கம் பழக்கிறது ஒரு அமல ஒரு பாவத்தை அலங்கரித்து காட்டுவான் அலங்கரித்து காட்டுவான் அலங்கரிச்சுதான் ஒன்ஸ் செய்யப்பா அதுக்கு பிறகு தௌபா செய்யலாம் தானே யூசுப் அலை சலாத்துடைய சகோதரர்கள் கொண்டைத்து கிணத்துல போடுறாங்க போடக்குள்ள ஷேத்தான் எப்படி தெரியுமா சொன்னான் ரெண்டு விஷயம் நடக்கும் இதை செஞ்சு முடி இவரை போல செஞ்சு போடு உங்களோட வாப்பட ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்சிடரேஷன் உங்களுக்கு பக்கமாக திரும்பும் ஏ வாப்பக்கு இல்லையே யூசுப் இல்லையே இப்ப பாப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவார் அவருடைய அவருடைய அவருடைய எல்லாம் வரும் எனவே நீங்க கொண்டு போடுங்க ரெண்டாவது சொன்னான் செய்ய வேண்டியத செஞ்சு போட்டு உங்களுக்கு தௌபா செஞ்சு நல்லவனான ஆகிடும் அப்பா செய்ய போறீங்க என்ன பாருங்க அவன் இத்தனை பாவம் செய்யறான் இல்லையா அவன் அதை செய்ய இல்லையா அவனோட நான் மோசம் இல்லையே இப்படித்தான் காட்டுவான் குரான் சொல்லுது ஷத்தானுடைய தாவத்திற்கு கொள்ளாத தாவத் எனவே குத்துவாத்து ஷத்தான பின்பற்ற வேண்டாம் அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானார் இப்ப அல்லா சுஹான இந்த சூரத்து நிசாவுடைய எழுபத்தி எட்டாவது ஆய எண்பத்தி ஏழாவது ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு அல்லாஹ் இல்லாஹு அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் இறைவன் யாரும் இல்லை அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹுடைய ஒருமைப்பாடு அல்லாஹுடைய அல்லாஹ் ஒருவன் சொல்லக்கூடிய விஷயம் நம்முடைய அடிப்படையான மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம் அல்லாஹுக்கு இணையில்லை நாங்களும் கிறிஸ்தவர்களும் நாங்களும் யூதர்களும் வித்தியாசப்படக்கூடிய இடம் இருந்தாங்க எந்த இடம் என்ற யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தயாமத்தினால நம்புறாங்க கபரை நம்புறாங்க ஆமால் நாமால் கட்டோடைய நம்புறாங்க ரிசாலத்தை நம்புறாங்க எல்லத்தை நம்புறாங்க ஆனா பெரும்பாலும் நாங்களும் அவர்களும் வித்தியாசப்படக்கூடிய இடம் ரெண்டிடமே எத்தனிடம் ரெண்டிடமே ஒன்றென்னு சொன்னா அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல நாங்க சொல்றோம் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாவுக்கு இணை துணை இல்லை லம் எளிது வளம் யூழல் அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை வளம் எக்குள்ளஹோ குஃபன் அகத் அவனுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை அவன் தனித்தவன் புகழ் அவ்வளவன் ஆக அவன் ஆரம்பம் அவன் கடைசி அவன் தான் வெளிரங்கம் அவன் தான் அந்தரங்கம் எங்களை எல்லாம் அல்லா எல்லாம் அல்லா அல்லாவை கொண்டுதான் எல்லாம் அல்லாவை கொண்டுதான் அனைத்தும் இதை நம்பிக்கை ஆனால் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை சொன்னால் இல்ல அல்லாவுக்கு ஷரீக் அல்லாஹ் உடைய மகன் ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் ரூஹுல்லா மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் என்கிற சில பங்கு இருக்குது என்று சொல்லக்கூடிய அகீதாவத்தான் யாரு கிறிஸ்தவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார் யூதர்களுக்கு கொண்டா உசைர் அலை சலாத்து வசலாம் அல்லாவுடைய மகன் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க உசைர் அலை சலாம் அல்லாவுடைய மகன் ஆனா நாங்க சொல்றோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் ஏகத்துவத்துல ஏகத்துவத்தில் நாங்க சொல்றோம் இல்ல அல்லா ஒருவன் இஞ்சியிலே இதுதான் சொல்லப்பட்டிருக்குது பௌராத்திலே இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதுல அங்க எங்கேயுமே அல்லாவுடைய மகன் என்பதாக சொல்லப்பட்டதில்லை இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணி கொண்ட விஷயம் இரண்டாவது வித்தியாசம் என்ன சொன்னா அதற்கு ரசூலுல்லாஹுடைய நுபுவத்தை அவங்க எக்ஸப்ட் பண்றாங்க யாரும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவாங்க ஹஜரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ சொல்லம் ஹீஸ் த ப்ரொஃபட் ப்ரொஃபட் சந்தேகம் இல்லை அவருடைய ப்ரொஃபட் கூட நாங்கள் நம்புறோம் ஆனால் அவர் வந்துட்டு ப்ரொஃபட் யாருக்குன்னா அரபிகளுக்கு மட்டும்தான் யாருக்கு மட்டும் அவருடைய விசாரத்து வந்துட்டு அரபு நாட்டுக்கு மட்டும் சொந்தமானது அரபு நாட்டுக்கு தான் அவர் நபி ஆனா எங்களுடைய இயேசுநாதர் கிறிஸ்தவர் ஈசா அலை நபித்துவம் வந்துட்டு அகமிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லி அவங்க பிரிக்கிறாங்க நாங்க சொல்றோம் அல்லாஹுடைய நபிமார்களை யாரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டோம் அனைவருடைய நுபுவத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுகிறோம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் வித்தியாசம் இல்லை ஆனால் கடைசி நபி அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹு அனைவு செல்லக்கூடிய நுபுவத்திருக்கிறதே விசாலத்திருக்கிறதே விசாலத் கூட இருக்கிறதே இது கடைசியானது இது கயாமத்து வரைக்கும் இதுதான் இந்த பூமிக்கு மேல செல்லுபடியாகும் அல்லது ஈசா அலை சலாத்து வசலாம் இந்த பூமிக்கு திரும்பி வந்தாலும் நவீனுடைய உம்மத்தாகத்தான் வருவாரே அவரும் என்னே உங்கள் உங்களை போல ஒரு மனிதராக இருந்து அதற்கு ரசூலுல்லாவுடைய மார்க்கத்தை தான் பின்பற்றுவாரு என்ற அக்கீதாவைத்தான் எங்கள் அக்கீதாவாக இதுதான் வித்தியாசம் இது போக மற்றவங்க எல்லத்திலையும் மௌத்த நம்புறாங்க கபுல நம்புறாங்க அமால் அமால் பட்டோலை நம்புறாங்க சுவர்க்கத்தை நம்புறாங்க நரகத்தை நம்புறாங்க அனைத்தையும் நம்பி கொண்டிருக்கிறாங்க ஆனா அல்லா சுபான குரான்ல அனைவருக்குமாக சேர்த்து சொல்லுகிறான் அல்லாஹ் ஒருவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் பாத்தியமான நாயன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் லயஜுமா அன்னக்கும் லயஜுமன்னும் திடனாக நிச்சயமாக உங்க அனைவர்களையும் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான் எப்படி வந்தீங்களோ வெளிய இதே மாதிரி அல்லாஹ் உங்க அனைவரையும் ஒன்று சேர்ப்பான் வெளியே வரும்பொழுது நிர்வாணமாக வந்தோம் இதே போல கபரிலிருந்து வெளியே வரும்பொழுது நிர்வாணமாகத்தான் வெளியே வந்தோம் நிர்வாணம் காலுக்கு செருப்பு இருக்காது நிர்வாணமாகத்தான் இருப்போம் எந்த ஆடையும் இருக்க மாட்ட நேர்கட்டாக இருப்போம் கபர்ல இருந்து நேர்கட்டாகத்தான் அல்லாஹ் இருப்பார் லயஜுமாகும் உங்க அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பார் சும்மா இன்னக்கும் ஐயுக அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் அஸ்ஹாபு ஷிமால் இமா அஸ்ஹாபு ஷிமால் في سموم وحميم وظل من يحموم لا بارد ولا كريم إنهم كانوا قبل ذلك مترفين وكانوا يصرون على الحنس العظيم وكانوا يقولون أئذا متنا وكنا ترابا وعظاما أئنا لمبعوثون سبحان الله أرى آباؤنا الأولون قل إن الأولين والآخرين لمجموعون إلى ميقات يوم معلوم அவங்க கேட்கிறாங்க நாங்க மண்ணோடு மண்ணானதுக்கு பிறகு எலும்புகள் எல்லாம்- எலும்பானதுக்கு பிறகு சதை துண்டெல்லாம் மண்ணானதுக்கு பிறகு முடியெல்லாம் கலந்து வேறையானதுக்கு பிறகு மண்டையோடு ஓரமானதுக்கு பிறகு நாங்க மீண்டும் எதிர்பார்க்கப்படுவோமா எப்படி பாசிபிள் இது இது எப்படி முடியும் இது கேட்கிறாங்க எப்படி அசம்பல் பண்ணிடும் தலைமுடி ஒரு பக்கம் கால் முடி கால் ஒரு பக்கம் எல்லாம் கரைக்கப்படும் எல்லாம் கரைக்கப்படும் அவருடைய வேதனை லா அதை பற்றி உள்ள ஹதீஸ்களை திரட்டி பார்க்கும் பொழுது அல்லா நம் அனைவரையும் கபருடைய வேதனத்தை பாதுகாப்பாரா கபருக்கு முந்தி உள்ள கட்டவருக்கு சக்கராத்திரத்தை பாதுகாப்பாரா அல்லாஹ் குரான் சக்கராத்தை பற்றியும் பேசியிருக்கிறார் சக்கராத் சில மக்களுடைய ரூஹத்தை பற்றி பேசிக்கிறோம் சக்கராத்தை பற்றி ஹர்ஹராவுடைய நேரம் ஹர் ஹர் ஹர் ஹர் ஹர் ஹர் சொந்த புனித ரூஹ வந்து என்ன செய்யும் அப்படியே புலக் ரூஹ் புலக் சில ஜனாசாக்களை பார்த்திருக்கிறோம் அந்த ஜனாசாக்களுடைய அல்லா ரத்னத்தை செய்ய வேண்டும் அல்லா அந்த மக்களுடைய அந்தஸ்துகளை கூட்டி வைக்க வேண்டும் பல நாட்களாக பல ஒரு கிழமை அல்லது பத்து நாள் ரெண்டு கிழமை என்ன செய்து சக்கராத்துடைய சக்கராத்து சக்கராத்து இருக்கிறாங்க சக்கராத்து முழு உடம்பும் ஐக்கட்டி மாதிரி இருக்குது இந்த இடத்துக்கு வந்து ரூஹ் உலக்காகும் ரூஹ் மேல போகாது இதத்தான் நதி பாதுகாப்பு சென்ன நல்லாகும் இன்னி அழுது விக்க மின் சக்கராத்தில் மவுட் மின் சக்கராத்தில் மவுட் சக்கராத்துல் மௌத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் நெஞ்சி பேச்சு சேரும் பின்பக்கத்தில் உள்ள இதோட அப்படியே மேல வரும் வயது மேல பேச்சு கீழே வரும் சத்தம் சத்தம் கேட்கும். இது ஹதீஸ் இது. இது ஹதீஸ் இது குரான் فلولا إذا بلغت الحلقوم حلقوم இந்த தொண்டப்புலிக்கு ரூஹ் வந்து சேரும் كلا إذا بلغت التراقي தொண்டப்புலிக்கு ரூஹ் வந்து சேரும் نسأل الله التوفيق அந்த நேரத்தில் அல்லாஹ் களிமாவை நசீபாக்குவாரா குரான நசீபாக்குவாரா கருகராவுடைய நேரம் அப்படி இருக்குது இப்ப இப்படி இருக்குது சில கட்டங்கள் ரூஹு போகாது ரூஹ் அப்படி இல்லாது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துக்கு தொண்டை குதிக்கு ரூஹ் வந்து சேர்ந்து அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் நீங்க கண்ணால பாக்குறீங்க நீங்க கண்ணால பாக்குறீங்க இதுதான் ஹியூமன் இதுதான் மனிதனுடைய முடிவு இதுதான் மனிதனுடைய கடைசி இதுக்குத்தான் நீங்க வாக போறீங்க சில கட்டங்கள்ல ரூஹ் வந்து புகாது சில மக்கள் பதுவா செய்யக்குள்ள பதுவா செய்வாங்க பதுவா செய்வாங்க அல்லாஹ் அந்த ரூஹ பிறந்து தொண்டக்குள்ள நிப்பாட்டுவாராக சொல்லி நிப்பாட்டுவாராக இது எப்படிப்பட்ட கட்டம் என்றா நீங்க மௌத்தானா கொண்டு வச்சுட்டு வாழ்ந்த தேசி இந்த ஊடுக்கு இதே எப்படி யோசிக்குவாங்க அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா ஆபியத்தான மௌத்த ரசியமாக்குவாரா ரெண்டு வகையான மௌத்து துவாக்க துவாக்கிட்டாங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் சக்கராத்தில் மௌத் யா அல்லாஹ் சக்கராத்தில் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக துவாக்கத்தில் இருக்கிறாங்க இன்னும் ஒரு துவாக்கிட்டாங்க அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத் யா அல்லாஹ் ஏத மௌத்துல பரக்கத்து செய்வாயா உண்டைக்கு பாரிக் லீ ஃபில் மௌத் وأعوذ بك من سكرات الموت மௌத்துல பரக்கத் சக்கராத்தில் விட்டு பாதுகாப்பு மௌத்துல பரக்கத் என்ன மௌத்துல வரக்கத்துனா மக்கள் சொல்லோடம் யாழ்லா எனக்கு இவருக்கு கொடுத்த மௌத்த போல மௌத்த நசீவாக்குவாயா இவரை போல மௌத்தாக்குவாயா இவரை போல மௌத்தாக்கு இவரை போல மௌத்தாக்கு இவரை போல மௌத்தாக்கு இவரை போல மௌத்தாக்கு இந்த சொலாக்கி சுத்தி ஒமக்கியாய